தெளிவாக இது துல்லியமாக அழகாக சொற்பொழிவுகள் உபதேசங்கள் மிக மிக சுருக்கமாக கருத்துக்கள் தெரிந்த வார்த்தைகள் குறைந்த மிக சுருக்கமான சொற்பொழிவுகள் தான் நம்முடைய சுருக்காக செல்லுள்ளாக இருந்த வார்த்தைகள் ஆனால் பின்னால இடம்பெறக்கூடிய இந்த குழப்ப நிலைகளை பற்றி அறிவியல் சூழ்நிலை செலவாக செல்லும் நபர்கள் வர்ணிக்கக்கூடிய நேரம் நேரம் எடுத்து ஆறுதலாக அமைதியாக அறிவியல் அறிவியல் ஒரு நாள் உப்பவருடைய முடித்ததற்கு பின்னால் இந்த படியில் ஏறி நுகருக்கு அதான் சொல்லப்படும் வரைக்கும் அறிவியல் அசுலுல்லா சிறந்தாரை சிறமணவர்கள் பயன் செய்தார்கள் அறிவியல் அங்கிருந்தவர்கள் அமைதியாக அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த சொற்பொழிவில் யாமத்துடைய அடையாளங்களாக குழப்பங்களாக சின்னாக்களாக இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் பின்னால எந்த நாட்டில எந்த கண்டத்தில் எந்த ஊரில் எந்த பட்டணத்தில் எந்த கிராமத்தில் எந்த வீதியில் எந்தெந்த இடங்களில் பின்னால விளம்பரம் போகிறதோ அவைகள் அனைத்தையும் மிக தெளிவாக அவை ரசூலுல்லாஹ் சிறந்தாமலை செல்லும் மன்னவர்கள் நுகருடைய அதான்களை முறையாக கொண்டிருந்தார்கள் நுகருக்கு அதான் சொல்லப்பட்டது இதே தலைப்பு தனது அருமை சமாபாக்களுக்கு முன்னால் அருமை ரசகுல்லாக சகல்லாக உத்தரவு வந்தவர்கள் உரையாற்றினார் அதை இருந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எங்களில் சுபவனுடைய தொழுகையில் ஆரம்பித்து மகரிவுக்கு அதான் சொல்லப்படும் வரைக்கும் அருமை ரசகுல்லாக செல்லதாக செல்லும் வந்தவர்கள் என்னென்ன வார்த்தைகளை மொழிந்தார்களோ அந்த வார்த்தைகளில் ஒரு எழுத்து கூட விடுபடாமல் அவருடைய ஆரம்ப தொடக்கம் இறுதி வரைக்கும் முழுமையாக மரணமிட்டவர்கள் எங்களிடையே இருந்தார்கள் இராஜவாமலை அன்பான சகோதரர்களே அறிவியல் சோதாவை சிறந்தாக இருந்தவர்கள் ஏன் பின்னால விளம்பரக்கூடிய இந்த சிந்தாக்களையும் குழப்பங்களையும் அறிவியல் சோதாக சிறந்தாக இருந்தவர்கள் நூற்றுக்கணக்கான ஹரீசூடாக எங்களுக்கு ஏன் அதை சொன்னார்கள் என்றால் முன்னெச்சரிக்கையாக அப்படியான குழப்பங்கள் அப்படியான பிரச்சனைகள் இடம்பெறக்கூடிய நேரம் ஈமான் உள்ளவர்கள் ஈமானுடைய கண்ணோட்டத்தில் அதை அவதானித்து அந்த சித்ராக்களில் இருந்து தன்னை பாதுகாத்தவர்களாக அவ்வாவுடைய தொடர்புள்ளவர்களாக அதுக்குரிய பிரச்சனைகளை அமல்களை கொண்டு அவர்கள் அதற்குரிய தீர்வுகளை தீர்மானங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய சமூகமாக மாற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடன் அறிவியல் அசலுந்தாகும் சிறந்தாகலை செல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் மேலான கிராமங்களை அன்பான சகோதரர்களே இன்று பிரச்சனைகள் ஏறாது அதோடு தனி மனிதனுடைய பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஒரு குடும்பத்தாருடைய பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது சமூகத்தினுடைய பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஊருடைய பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது நாட்டினுடைய பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இந்த பிரச்சனைகள் ஏன் உருவாகும் பிரச்சனைகளுக்குரிய காரணம் என்ன என்பதை ரொம்ப மகான கியாம நாள் வரக்கூடிய ஒவ்வொரு முக்கியங்களுக்கும் ஒரு பாடமாக படிப்படியாக ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களில் அதை குறிப்பிடுவதற்காக ஒரு பெரிய ஒரு சூரத்தை இல்லை அல்லது நேர்ந்த பல ஆயத்துகள் ஊடாக அல்லாஹ் அதை குறிப்பிடவும் இல்லை மிக சுருக்கமாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்குரிய அடிப்படை காரணம் என்ன என்பதை எல்லாம் சொல்லக்கூடிய நேரம் அடியார்களோடாக எங்களோடாக இடம்பெறக்கூடிய அநியாயங்கள் அனாச்சாரங்கள் பாவ செயல்கள் இவைகள் தான் இன்று தனிமனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது சமூகமாக இருக்கட்டும் அல்லது ஊராக இருக்கட்டும் வேண்டும் இவைகளுக்குரிய காரணம் மனிதர்களோடாக நிலவரக்கூடிய பாவங்களும் அநியாயங்களும் அனாச்சாரங்கள் தான் இதற்குரிய அடிப்படை காரணம் என்பதே வல்லவர்களாக இந்த குரானுடைய வசனத்தின் ஊடாக எங்களுக்கு மிக தெளிவாக மிக அழகாக நல்லா உரையாடுகின்றார் மேலான நிலவாக்களை அன்பான சகோதரர்களே இன்று உலகளாவிய மட்டத்திலும் தேசிய மட்டங்களிலும் நாடலாவிய மட்டங்களிலும் சாமியர்கள் என்றால் முஸ்லீம்கள் என்றால் ஒரு வெறுப்பு ஒரு சந்தப்பு முஸ்லீம்களை பற்றி இஸ்லாம போதியா என்றாலே ஒரு பயங்கர உணர்வு மாற்று மதத்தவருடைய உள்ளங்களில் அது நினைக்கப்பட்டு அது ஒரு இனவாதமாக மதவாதமாக இன்று உலகளாவிய மட்டத்திலும் பல நாடுகள் மட்டங்களிலும் இடம்பெறக்கூடிய நிகழ்வுகளை ஆங்காங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏழாவது அன்பான சகோதரர்களே இதற்குரிய அடிப்படை காரணம் சாமியர்கள் தான் என்பதை நாம் தான் என்பதை மிக அழகாக மிக தெளிவாக நாம் விளைவு கொள்ள வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் பல சமூகத்தார்கள் வாழ்ந்த வரலாறுகள் அதை தெரியாம நாள் வரைக்கும் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு பாடமாக படிப்பினையாக இருக்கிறது பொதுவாக வரலாறுகளை குறிப்பிடக்கூடிய உலமாக ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிடுவார்கள் நேற்று எது நடந்ததோ அதுதான் இன்று இடம்பெறப் போகிறது இன்று எது இடம்பெறப் போகிறதோ அதுதான் நாளை இடவரப்போகிறது எனவே ஒன்றனுடைய தலையும் காட்சியும் ஒன்றாக வைக்கும் அதனுடைய சமூகம் மாறிக்கொண்டு போகும் கதாபாத்திரங்கள் மாறுவதை போன்றும் நபர்கள் மாறிக்கொண்டு போவார்கள் ஆனால் நிகழ்வு ஒன்றாக ஏராள நிலவான்களே அன்பான சகோதரர்களே இந்த வகையில் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்பட்ட ஏராளமான பேரடக்கங்கள் பேரடைவுகள் அவைகளுக்குரிய காரணம் என்ன அழைவளம் இல்லையா ஆண் வளம் இல்லையா ஆட்சி வளம் இல்லையா இவைகள் அனைத்தும் ஒட்டுமொத்தத்தில் இருந்தது ஆனால் இஸ்லாமிய இடத்தில் அல்லாஹ் எதை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை இருக்கவில்லை அந்த சமூகத்தார்களுக்கு ஏற்படுத்திய அந்த அழிவு நாசகரங்கள் அந்த பேரரசங்கள் அந்த பேரழிவுகள் இன்றும் எங்களுக்கு ஒப்பீடு ரீதியாக நாம் ஒரு பாடமாக எடுப்பதற்கு அது ஒரு படிப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது ஏராள நிலவான்களே அன்பான சகோதரர்களே அன்னை காலங்களில் கூட இந்த நாட்டில் எங்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மையர்களாக இருக்கக்கூடிய சாமியர்களுடைய இருப்புக்கே கேள்விக்குறியாக இருக்கிறது இஸ்லாமியர்கள் என்பவர்கள் இந்த நாட்டிலே ஆயிரம் வருடம் இரண்டாயிரம் வருடம் நீண்ட பழமைப்போல் வாய்ந்த மிக வரலாற்று பின்னணியை அவர்கள் அல்ல இஸ்லாமியர்கள் என்பவர்கள் இவருடைய வரலாற்று பின்னணி என்பது ஒரு முன்னூறு அல்லது நானூறு வருடத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த இஸ்லாமியில் இருந்தவர்கள் இவர்களுடைய பின்னணி என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதத்தை சார்ந்த முக்குவர் என்ற அந்த இருந்து இந்த நாட்டிலே குடியேறிய அந்த இந்து மதத்தினுடைய பின்னணியில் உருவாகியவர்கள் தான் இந்த நாட்டிலே வசிக்கக்கூடிய வாழக்கூடிய சிறுபான்மையர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வரலாறு என்பதாக சில இடவாத மதவாத பிரிவினர்கள் எங்களுக்கு எதிராக அவர்கள் விற்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மேலான நிர்வாகங்களே அன்பான சகோதரர்களே ஆனால் இந்த நாட்டிலே சாமியர்கள் எங்களுடைய பூர்வீக எங்களுடைய நீண்ட வரலாற்றை பற்றி இந்த நாட்டிலே இறந்த பொருளாதாரர்களாக இருக்கலாம் போர்த்துகீசர்களாக இருக்கலாம் ஆங்கிலேயர்களாக இருக்கலாம் கிரேக்க ஆசிரியர்களாக இருக்கலாம் அந்த உலகளாவிய மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிறதான அரபு ஆசிரியர்களாக இருக்கலாம் அவர்கள் அனைவர்களும் அவர்களுடைய நூல்களில் இந்த நாட்டிலே நாம் எப்பொழுது குடியேறியது சாமியர்களுடைய நெந்த வரலாற்று பின்னணி என்ன என்பதை அவர்களுடைய நூல்களிலிருந்து மிக தெளிவாக மிக ஆதாரபூர்வமாக முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் குரலித்த வசம் என்னவென்றால் இந்த நாட்டிலே வாழ்ந்த எங்களுடைய பூர்வீகம் எங்களுடைய இந்த நாட்டினுடைய வரலாறு நேற்று வெளியதா இல்லையா என்பதை ஒரு பிரதான நூலாக உலகளாவிய மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நூலாக எழுதப்படாதது அது இன்னும் எங்களுக்கு ஒரு குறையாக அது இருந்து கொண்டிருக்கிறது எப்படி இந்த நாட்டிலே வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தார்கள் அவர்களுடைய பூர்வீகம் அவருடைய வரலாற்று பின்னணி என்பதை மகாவம்சம் தீவ வம்சம் ஸ்தூல வம்சம் என்ற அந்த நூலூடாக அவர்கள் முன்வைக்கிறார்கள் அதே போன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மதத்தை சார்ந்தவர்கள் யாழ்ப்பாண வைபவமான என்ற அந்த நூலூடாக இந்து மதத்தினுடைய கலாச்சாரம் அவர்களுடைய பூர்வீகம் அவருடைய வரலாறு என்ன என்பதை அந்த நூலூடாக அவர்கள் முன்வைக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் எங்களுடைய வரலாற்றை எங்களுடைய பூர்வீகத்தை எங்களுடைய தோற்றத்தை மிக ஆதாரபூர்வமாக பிரதான நூலூடாக முன்வைக்கப்படாதது அது இன்றும் எங்களுக்கு ஒரு கேள்வியாக ஒரு குறையாக அது இருந்து கொண்டிருக்கிறது மேலான நிலவான்களே அன்பான சகோதரர்களே இது எவ்வாறு இருந்தாலும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் எங்களுடைய வரலாறு நேர்ந்த வரலாறு என்பதை உலகளாவிய மட்டத்தில் உள்ளவர்களும் மிக தெளிவாக அதை முன்வைத்திருக்கிறார்கள் அதை நாம் அறிந்தவர்கள் தான் குழம்பு என்பவர் தான் உலகத்தினுடைய குளோபலை உலகத்தினுடைய பூகோள வரைபடத்தை வரைந்தவர் அவர் அதை அவர் இந்த நாட்டுக்கு சப்ரமேன் என்று தேரிடுகிறார் அதிலே அவர் மகாபலி கங்கை என்பது அரேபியர்களின் கங்கை என்பதாக தூய நதி என்பது பாரசீகர்களுடைய நதி என்பதாகவும் இன்கங்கை என்பது எத்தியோப்பியர்களுடைய நதி என்பதாக அவர் அதனை குறிப்பிடுகிறார் இதை சொல்ல வருகிறார் என்றால் ஒரு காலத்தில் இந்த நாட்டிலே நதிக்கரை ஓரங்களில் கரையோர பகுதிகளில் தெரிந்து பறந்து ரொம்ப மிக நெருக்கமாக மிக ஆளுமையில் உள்ளவர்களாக இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் அரேபியர்களும் பாரசீகர்களும் எத்தியோப்பியர்களும் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு யதார்த்தத்தை ஒரு பேருண்மையை அவர் சொல்ல வருகிறார் ஏனாங்களே அன்பான சகோதரர்களே அது மாத்திரமல்ல ஹபீஸ் ரசூல்லாம் சதல்லாம் வரைவு செல்லம் அன்னவருடைய காலத்தில் கூட இந்த நாட்டிலே இஸ்லாமிய தாவா பணி பணிக்காக சஹாபாக்கள் அனுப்பப்பட்ட வரலாற்றை இந்த நாட்டினுடைய மூத்த அறிஞராக ஒரு ஆழமாக இருந்த அறிஞர் சித்திரபை என்பவர் அவருடைய முஸ்லிம் நேசன் என்ற அந்த பத்திரிகையில் ஒரு அரபு நூலை ஆதாரமாக கொண்டு அவர் குறிப்பிடுகிறார் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உதேவியாவுடைய உடன்படிக்கையை முடிந்ததற்கு பின்னால் பல நாடுகளுக்கு பல சகாபாக்களை இஸ்லாமிய தாவா பணிக்காக பலரை மனுப்புகிறார்கள் இந்த வகையில் இந்த நாட்டிற்கு வகாபுகளும் அபி பக்தா என்ற அந்த சகாமியவர்கள் இஸ்லாமிய தாவா பணிக்காக இந்த நாட்டிற்கு அனுப்பப்பட்டு அவர் இந்த நாட்டிலே வந்து இந்த நாட்டு மன்னரிடத்திலே அனுமதியை பெற்று இங்கு அவர் இஸ்லாமிய தாவாவை முன்னெடுத்தார் அவருக்காக இங்கு ஒரு மத்திரையும் கட்டி அதற்கு பின்னால் அவர் கடல் மார்க்கமாக சைனாவுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய தலைநகருக்கு சென்று அங்குள்ள மன்னிடத்திலும் அனுமதியை பெற்று அங்கு இஸ்லாமிய தாவா பணியை தொடர்ந்தால் அங்கு அவர்களாக ஒரு மக்கள் கட்டப்பட்டது என்று வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பின்னால் அவர் கடல் மார்க்கமாக ஜித்தா சென்று மதீனா சென்றடையக்கூடிய நேரம் ஹபீப் ரசூல்லாஹ் சல்லாஹ் அலைவசல்லம் அனைவர்களும் அடைந்து அதன் சமூகத்திற்கு ஜீக்கிறது அவர்களும் பப்பாத்தை அடைந்து அதன் இஸ்லாமின் அதன் உமர்வகத்தான் கவியர்தான் அவர்களுடைய ஆட்சி இடம்பெற்றதாக அவர்கள் ஒரு தகவலை எழுதுகிறார்கள் இதல்லாமல் அரபுலக அல்லாமா இப்தான் என்பவர்கள் அஜாயிபத்தின் இந்தனுடைய ஆத்திரியம் என்று அவருடைய அந்த அரபு நூலிலே அவர்கள் குறிப்பிடக்கூடிய நேரம் ஹபீப் ரசூல்லா செல்லலாமரை செல்ல மன்னவர்கள் மதீனா உணவரா வந்து இஸ்லாமிய தாவா பணியை மேற்கொள்கிறார்கள் என்ற தகவல் இந்த நாட்டினுடைய மன்னருக்கு கேள்விப்பட்டு இங்கிருந்து ஒரு தூது குழு அந்த மதீனா உணவராவுக்கு அனுப்பப்படுகிறது அவர்கள் அங்கு செல்லக்கூடிய நேரம் உஸ்மானின் அப்பான் அவர்களுடைய ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அவர்கள் அங்கு சென்று இஸ்லாத்தை கருவி ஒரு புறாவுடைய பிரதியும் எடுத்துக்கொண்டு ஹரி மார்க்கமாக அந்த குழு வரக்கூடிய நேரம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்ரான் என்ற பகுதியில் அந்த குழுவுடைய தலைவர் ஒபாத்தாகி அதற்கு பின்னால் மீதமானவர்கள் இந்த நாட்டிற்கு வந்து தாமிய தாவாவை மேலும் அவர்கள் தொடர்ந்தார்கள் என்ற வரலாற்றை நல்லா என்பவர் அவருடைய அஜாமிகள் சிங்கன்ற அந்த நூலிலே அவர் குறிப்பிடுகிறார் அது மாத்திரமல்ல நாட்டு கலிப்பாக்களுடைய காலம் விசேதமாக உமையாக்களுடைய ஆட்சி காலம் முதலமைச்சர் ரஹ்மமுல்லா அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த நாட்டுக்கு மிக நெருக்கிய தொடர்பாடு இருந்த அந்த வரலாறுகள் அப்பாந்தியாக்களுடைய ஆட்சி காலத்திலும் இந்த நாட்டிற்கு மிக தொடர்பாடு அரபுலகத்தோடு இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த வகையில் தான் கொழும்புவார் மக்களுடைய வேண்டுதலுக்கு இறங்க அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த மன்னரிடத்திலே பகதாதுடைய மன்னரிடத்தில் ஒரு வேண்டுதல் முன்வைக்கப்பட்டு அங்கிருந்து என்று சொல்லக்கூடிய ஒரு தூதுவரை ஒரு ஆளை இந்த நாட்டிற்கு அனுப்பப்பட்டு விசேடமாக கொழும்புடைய பகுதியை அவர் இஸ்லாமிய தாவாவை தொடர்ந்தார் இதில் முன்னூத்தி பதினேழு இந்த நாட்டுக்கு அவர் வருகை தந்து முன்னூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் இந்த நாட்டிலே வாழ்ந்து அவர் இடைகளை சேர்ந்து கொழும்புல இருக்கக்கூடிய மாநில வசதியினுடைய மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டு அவர் அவருக்காக அவர் இந்த நாட்டுக்கு வந்த அந்த டிகிரி கணக்கை முன்னூத்தி பதினேழு வந்து முன்னூத்தி முப்பத்தி ஏழு அவர் இடையே சேர்ந்தார் சுமாராக ஒரு இருபது வருடமாக இந்த நாட்டிலே நாவா பணியை தொடர்ந்து அந்த வரலாற்று பின்னணியை ஒரு அளவு கல்வெட்டு நூலாக வெட்டப்பட்டு அவருடைய மையவாடியில் நீர்தான் கட்டையாக பொருத்தப்பட்டிருந்தது நான் நினைக்கிறேன் பல வருடங்களுக்கு பின்னால் அதையும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த நாட்டில் எங்களுடைய வரலாறு என்பது அளவு நாணயங்கள் கல்வெட்டுகள் அது சேதமாக கொழும்புக்கு அனுப்பி இருக்கக்கூடிய முத்துராஜா விளைகின்ற பகுதியிலிருந்து ஏராளமான இதாசனங்கள் ஏராளமான ஆதாரங்கள் இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் என்பவர்கள் நீண்ட பழமைக்கும் வாழ்ந்த மிக வரலாற்று பின்னணி உள்ள ஒரு சமூகம் என்பதை மிக தெளிவாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஏராள சகோதரர்களே அன்பான நேர்களே இந்த அளவுக்கு இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் ஒரு காலத்தில் இருக்கிற தனியாக தனியார் இஸ்லாமிய சட்டமங்களுக்கு தரக்கூடிய அளவுக்கு தலை நிமிர்ந்த சமூகமாக நாடலாமிய மட்டத்தில் தேசிய மட்டத்தில் அனைத்து துறைகளிலும் துறை சார்ந்தவர்களாக அன்று இந்த நாட்டுக்கு பல விதத்திலும் பல தேவைகளை நிறைவேற்றக்கூடிய முன்னோடிகளாக சமூக பற்றுள்ளவர்களாக இந்த நாட்டிலே வாழ்ந்த முஸ்லீம்கள் ஆரம்ப கால பழமைத்துவம் வாழ்ந்த எமது மூதாதையர்கள் பல வரலாறுகளை இந்த நாட்டிலே சாதித்திருக்கிறார்கள் என்பதை யாரால் மறுக்கவோ மறக்கவோ முடியாத பேருந்தியாக இருக்கிறது ஒரு காலத்திலே கொழும்புதனுடைய துறைமிகு அமைச்சராக வசீர் என்று சொல்லக்கூடிய ஜனத்திகான் என்பவர்தான் அந்த துறைமுக அமைச்சராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழால் நானூறு அபிசீனியர்கள் பணியாளர்களாக கடமையாக இருக்கிறார்கள் காலியினுடைய துறைமுக அமைச்சராக இப்ராஹிம் என்பவர் அவர் துறைமுக அமைச்சராக தலைவராக இருந்திருக்கிறார்கள் நாட்டு மன்னருக்கு ரொம்ப விசுவாசம் உள்ளவர்களாக ரொம்ப நெருக்கம் உள்ளவர்களாக அன்று வாழ்ந்தவர்கள் அவர்களுக்காக விசேடமாக காலி துறைமுகத்துக்குள்ளே வசிப்பதற்காக வீட்டினுடைய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்ற வரலாற்றை அல்லாமல் இவ்வளவு மசூதா ரஹ்மூங்கா அவர்கள் என்ற அந்த அவர்களுடைய உலக பயணம் என்ற அந்த கிதாபிலே அவர்கள் முன்வைக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த நாட்டிலே அன்று விசேதமாக கண்டி ராஜாவுடைய காலத்தில் நீ பாதுகாவலர்களாக இருந்தவர்கள் சாமியர்களாக இருந்திருக்கிறார்கள் ராஜாவுக்கு மன்னருக்கு சமையல் அறையில் ரொம்ப விசுவாசம் உள்ளவர்களாக சமையல் அறையிலே சமைத்துக் கொடுக்கக்கூடியவர்களும் சாமியர்களாக இருந்திருக்கிறார்கள் மன்னர்களுக்கு குளியலறையிலே குறிப்பாக்கி விடக்கூடியவர்களும் தாமியர்களாக இருந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல கண்டி ராஜாவுடைய ஆட்சி காலத்தில் கண்டி ராஜாவுக்காக வைத்திய சேவைக்காக கையுடைய நாட்டிலிருந்து தென்னிந்தியாவுக்கு வந்திருந்த அந்த வைத்தியர்கள் இந்த நாட்டுக்கு வருகை தந்து விசேடமாக கண்டி ராஜாவுக்காக விசேடமான வைத்திய துறையிலே பின்னணி பின்னணிதான் கண்டியில் அந்த ராஜாவின் ஊடாக அவங்க பேர் பாரியார் என்று அந்த வைத்தியருக்கு கலகதல அப்புறன தத்தர போன்ற இடங்களை அன்பளிப்பாக கொடுத்த வரலாற்றை ஆதாரபூர்வமாக எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அபு உஸ்மான் என்பவர்தான் இந்த நாட்டினுடைய முதலாவது வெளிநாட்டு அமைச்சராக நியமனம் பெற்றிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அன்று ஆங்கிலேயருக்கு எதிராக கண்டி ராஜாவின் ஊடாக ஏற்படுத்தப்பட்ட அந்த படையிலே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பேரில் அறுநூத்தி ஐம்பது பேர்கள் இஸ்லாமிய படை வீரர்களாக அன்று இந்த நாட்டிற்கு பல விதத்திலும் பல தேவைகளை யாருமே இந்த நாட்டிலே தலையிலிருந்து ஒரு சமூகமாக தைரியம் உள்ளவர்களாக தனது கலாச்சாரத்தையும் பாதுகாத்தவர்களாக இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று எங்களுக்கு பலவிதமாக எங்களுடைய ஆடை கலாச்சாரமாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் அது எங்களுடைய கல்வி சார்ந்ததாக இருக்கட்டும் அனைத்துக்கும் என்று பல கேள்விகள் உருவாக்கப்படுகிறது என்றால் இதனுடைய பின்னணி இஸ்லாமியர்களே தவிர நாங்களே தவிர வேறு யாரும் கிடையாது வேற சகோதரர்களே அன்பான நேயர்களே எப்பொழுது தாமியர்கள் ஈமானுடனும் அவனை வாதத்துடனும் அல்லாஹுடைய இறை நேர்த்தர்களாக அல்லாஹுடைய தொடர்பான உள்ளவர்களாக சமூகம் வாழக்கூடிய நேரம் அவர்களுக்கு சுபகானுத்தாலா மாற்று மதத்தவருடைய உள்ளத்திலும் எங்களை பற்றிய பயத்தை எங்களை பற்றிய நிறுவனத்தை எல்லாம் உருவாக்குகிறான் ஏற்படவே இஸ்லாமிய சமூகத்தார்கள் அல்லாவுடைய கடமைகளை உதாரணம் செய்தவர்களாக புறம் தள்ளியவர்களாக மன உச்சி உடையவர்களாக பாவங்களிலும் அநியாயங்களிலும் அனாச்சாரங்களிலும் விபச்சாரத்திலும் குடியிலும் போதைப் பொருட்களிலும் ஒற்றுமை இழந்தவர்களாக இஸ்லாமிய சமூகம் மாறக்கூடிய நேரம் அல்லாஹுடைய சோதனைகள் பல விதத்திலும் தாமியர்களுக்கு வரும் என்பது வரலாறு நடைபெறும் பார்க்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது அதுக்கு ஒரு பாடம் தான் பெயருடைய நாட்டிலே ஒரு காலத்தில் தாமியர்கள் கட்டி வாழ்ந்தவர்கள் அன்றைய துறை சார்ந்தவர்கள் அன்றைய விஞ்ஞானிகள் புவியியல் துறையா வானவியல் துறையா அல்லது எந்த கல்வித்துறையாக இருந்தாலும் அன்று மேற்கத்திய நாடுகள் வியக்கக்கூடிய அளவுக்கு அன்று அன்றைய ஐரோப்பிய நாடுகள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அன்றைய கண்டுபிடிப்பாளர்கள் விஞ்ஞானிகள் நிறைந்த ஒரு நாடாக அந்த பெயருடைய நாடு இருந்தது ஆனால் பெயருடைய நாட்டில் வாழ்ந்த முஸ்லீம்கள் ஈமான் நிறைவுள்ள மக்களாக ஒரு காலத்திலே வாழ்ந்தார்கள் ஒரு தெருவிலே ஒரு பாதையிலே போகக்கூடிய நேரம் ஒரு வீட்டிலிருந்து வெளியாகக்கூடியவர் பிராணி சமந்தவராக குரானை ஓதக்கூடியவராக அன்று நிறைவேற்றம் உள்ளவர்களாக தன்னுடைய ரப்போடு நெருங்கிய தொடர்பாடு உள்ளவர்களாக அன்றைய சமூகம் வாழ்ந்தார்கள் அதனாலதான் உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் பெயர் இருக்கக்கூடிய ஜாமியா குத்துபா என்று அந்த மத்தியிலே இருபத்தி நாலு மணி நேரமும் பவானை சுமந்தவர்கள் பவானை ஓதக்கூடிய அந்த ரீங்காரன் அந்த சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் ஆயிரத்தி நானூறு தூண்கள் ஆயிரத்தி இருநூறு வெள்ளி விளக்குகள் இரண்டரை நூற்றாண்டு விளக்குகளாக அன்றைய கட்டடக்கலை சார்ந்து விஞ்ஞானிகள் ஊடாக கட்டப்பட்ட அந்த ஜாமியா பொருத்துமா ஒரு புகழ் பெற்று அங்கிருந்து ஒரு லைப்ரரி இன்னிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை போன்று ஒரு பேருக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு லைப்ரரியாக இருந்தது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களுடைய காலையை மண்ணிற்கு அவர்கள் இறுதி கொள்ளக்கூடிய நிலை உருவானது ஆனால் முஸ்லீம்கள் ஒற்றுமை உள்ளவர்களாக இறை உள்ளவர்களாக தப்புவா உள்ளவர்களாக அன்று வாழ்ந்தார்கள் ஐரோப்பா சிந்தித்தது ஐரோப்பா பயந்தது ஐரோப்பா ஆட்சியில் ஏற்பட்டது ஆனால் ஒரு கட்டம் வருகிறது இஸ்லாமியர்களுக்கிடையில் இசையின் நிறுவனங்கள் ஆடல் பாடல் இறைச்சாரம் ஒற்றுமை இழந்தவர்களாக போதைப் பொருட்களுக்கு அணியாளர்களாக ஆண் பெண் என்ற கலப்பு இரவு நேரங்களில் குடி போதை புரிச்சல் என்று விபச்சாரம் என்று பல அனாச்சாரங்களும் இஸ்லாமியர்களுக்கிடையில் பெண்களுடைய நாட்டில் வாழ்ந்த மக்களுக்கிடையில் குடிபெற ஆரம்பித்தது முஸ்லீம்களுக்கிடையில் ஒற்றுமை இறந்தவர்களாக ஒருமைப்பாட்டை இறந்தவர்களாக ஒருவர் இன்னும் ஒருவரை காட்டிக் கொடுக்கக்கூடியவர்களாக அழித்துக் கொள்ளக்கூடியவர்களாக யுத்தத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக பெண்களுடைய முஸ்லீம்கள் மாறினார்கள் நல்லா அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த இஸ்ரேலுடைய எண்ணூறு வருட ஆட்சியில் ஒரு கட்டம் வருகிறது அந்த கிறிஸ்தவர்கள் அந்த நாட்டிலே புகுந்து சாமியர்கள் ஒரே தடவையில் நாட்டை விட்டு வெளியே அவர்கள் வெளியேற்றப்படவும் இல்லை மாறாக ஒரே தடவையில் கொள்ளவும் இல்லை சித்திரவதை செய்து செய்து முஸ்லிம்களுக்கு அவர்கள் செய்த அநியாயங்களை அனாச்சாரங்களை வரலாற்று ஆசிரியர்கள் மிக தெளிவாக முன் வைக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே ஒரு கட்டத்தில் இரவு நேரத்தில் சகஜத்துடைய நேரத்தில் யாரால் குளிக்கிறார்களோ குளிக்கக்கூடியவர்கள் சகஜத்துடைய நேரத்திலே குளிக்கக்கூடியவர்கள் உலகத்திலே நீங்கள் தான் எனவே அந்த நேரத்திலே இரவுடைய நேரத்திலே குளிக்கக்கூடிய லட்சக்கணக்கான முஸ்லிம்களை அந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ உலகம் கொன்று குடிக்க ஆரம்பித்தது அவருடைய நேரங்களில் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று எவரிகளை முஸ்லிம் கண்ணி பெண்களை பிடிக்கப்பட்டு அவர்கள் தாக்கை விட வேண்டும் என்று சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு பலவிதமான நோவினைகளையும் வேதனைகளையும் அவர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள் இறுதியில் தாக்கை விட வேண்டும் தாக்கை விடாத பட்சத்தில் அந்த கண்ணி பெண்களுடைய அந்த குமனைகளுடைய அந்த மார்பகங்கள் இரும்பு சீட்டின் மூலமாக மாறப்பட்டது மாணவர்கள் எல்லாம் இருத்தலையிலே அழைக்கப்பட்டு நெருப்பின் மூலமாக சித்திரவதை கொடுக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்பட்டது அது மாத்திரமல்ல பாதையிலே வீதியிலே வரக்கூடிய சிறார்கள் அந்த சிறார்களை உடனே அவர்கள் ஆடைகளை கிளட்டி பார்ப்பார்கள் அவர்கள் விருத்தாப்பியம் செய்யப்பட்டவர்களா கதனா செய்யப்பட்டவர்களா உடனே அந்த சிறார்களை வீதியிலே பாதையிலே அந்த மலர்களிலே வீசி விடுவார்கள் அந்த பச்சிடம் குழந்தைகளுடைய கால்கள் கைகள் அவருடைய உடல் அவயங்கள் ஒவ்வொரு குண்டு குண்டாக ரத்தம் ஆறாக ஓட ஆரம்பித்தது ஒரு கட்டம் வருகிறது அந்த ஸ்பெயினுடைய நாட்டில் ஸ்பெயினுடைய சித்திர மாத்திரம் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மசிதிகள் இருந்தது ஆனால் ஒரு கட்டத்திலே நாட்டினுடைய உத்தரவு நாட்டினுடைய கட்டளை எந்த இஸ்லாமியர்களுக்கும் தாங்கிய சீருடை உடுத்தவர்களாக ஜும்மாவுடைய தினத்தில் எந்த மத்திற்கும் போக முடியாது மாறாக ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் அந்த கிறிஸ்தவர்களுடைய ஆடைகளை அணிந்தவர்களாக கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்களுக்கு போக வேண்டும் என்று முஸ்லிம்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் முஸ்லிம்களுடைய உரிமை இழக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அந்த முடி ஸ்பெயினில் இருந்து இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மசிதிகளை உடைக்கப்பட்டு தீர்க்கப்பட்டு சில மசிதிகள் அவருடைய சேவைகளாக கிறிஸ்தவ தேவாலயங்களாக மாற்றப்பட்டது அது மாத்திரமல்ல ஜாமியா குத்துபா என்ற மத்தியில் இன்று உலக கண்காட்சி பொருளாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அதை கூட அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் இன்று திறமைகளை அதை பொருத்தி அதனுடைய தேவை கூட அதனுடைய வரலாற்றை கூட மாற்றிவிட்டார்கள் ஜாமியா காசிராதியா யாமியா காபிலாதியா கிறிஸ்தவ தேவாலயம் என்று உலகத்து பேரை அவர்கள் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய இல்லாமல் ஆக்கப்பட்டார்கள் நான் நினைக்கிறேன் இரண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் இஸ்ரேலுடைய சிட்டியில் முஸ்லீம்களுக்கு தொடரக்கூடிய ஒரு மசிலும் கூட கிடையாத அளவுக்கு முஸ்லீம்கள் அழிக்கப்பட்டு பேரரசங்கள் ஏற்பட்டிருந்தால் பேரரச சகோதரர்களே என்ன இடம்பெற்றது முஸ்லீம்களுக்கு இழந்துட்டது ஒற்றுமை இழந்தார்கள் ஒருமைப்பாட்டு இழந்தார்கள் சகோதரத்துவத்தை இழந்தார்கள் அது மாத்திரமல்ல இரவு காலங்களில் போதைப் பொருட்களும் குடியும் விபச்சாரமும் அனாச்சாரங்களும் அநியாயங்களும் ஆடல்களும் பாடல்களும் நடனங்களும் என்று வாலிபர்கள் யுவதிகள் ஒன்றாக சேர்ந்து பாப சேர்ந்து ஈடுபட ஆரம்பித்தார்கள் இவ்வளவு கொடூரமான பேர் அனர்த்தங்களை அல்லாம் நாட்டிலே ஏற்படுத்தினார் என்றால் மேலானவர்களே அன்பான நேர்களே இதே நிலைமைதான் என்று எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய யுவதிகள் வீட்டினுடைய அழைப்பில் தப்புவாவை கொடுக்கவில்லை என்றால் இரவு நேரங்களில் இருக்கக்கூடிய எமது யுவதிகள் எமது பெண்கள் எமது வாலிபர்கள் வீதியோரங்களில் பாறையோரங்களில் தமது கொங்குகளிலே எதிரே ஈடுபடுகிறார்கள் அல்லாஹை மறந்து அல்லாஹை மறக்களிக்கக்கூடிய அனாச்சாரங்களிலும் அநியாயங்களிலும் என்று காலங்களை நேரங்களை அரசை அறிந்து கொண்டு இன்று போதைப்பொருட்களுக்கு பொருட்களுக்கு மாற்றப்பட்டு சிறார்களில் இருந்து அவருடைய எதிர்காலங்கள் எவ்வாறு ஆகும் என்று ஏகக்கூடிய அளவுக்கு கவலைப்படக்கூடிய அளவுக்கு இன்று மாணவர்களிடத்திலும் இவர்களிடத்திலும் பயங்கரமான அனாச்சாரங்கள் பாவத்தியர்கள் இன்று ஒவ்வொரு ஊர்வலாக இன்று பெற்றோர்கள் கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாற்றப்படுவதுதான் என்று எங்களுக்கு இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய சோதனைகளுடைய பின்னணி என்பதை ஒவ்வொருவர்களும் மறந்துவிடக் கூடாது இதற்கான சீர்திருத்தங்களை நாம் மேற்கொள்ளவில்லை என்றால் பக்குவா உள்ள சமூகமாக நிறையற்றம் உள்ள சமூகமாக பகஜத்துள்ள சமூகமாக தொழிலுள்ள சமூகமாக நின்றுள்ள சமூகமாக இலாபத்துள்ள சமூகமாக ஒற்றுமையுள்ள சமூகமாக நாம் மாறுவதை கொண்டுதான் இதனால் எங்களுடைய கலாச்சாரங்களை எங்களுடைய உரிமைகளை நாம் வெற்றி பெற்றவர்களாக தலை நின்று ஆரோக்கியமாக நிம்மதியாக ஒரு சமூகமாக நாம் பயணிக்கலாம் என்பதை மனநிலை வைத்து என்று எமது மாணவர்களிடத்திலும் எமது இவர்களிடத்திலும் தீவிய இஸ்லாமிய சிந்தனைகளை அவருடைய உள்ளே தப்புவாவை கொடுத்து நல்ல சமூகமாக ஆரோக்கியமான சமூகமாக மாற்றுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் சுபஹானு